இந்த பாட்டு கார்பரேஷன் ஸ்கூல் முன்னாடி உட்காந்து நாலு நாக்கு தேன் மிட்டாய் இழந்து பழ வைக்கிற ஒவ்வொரு ஆயாக்கும் சமர்ப்பணம் என்னாலனா என்ன விட்டு எங்க போகிறாய் நீ போகிறாய் என்று தெரிந்ததும் பொட்டிக்கடையாழூரா தேன் மிட்டாய் ஸ்ட்ராங் மிட்டாய் இனி எப்படி வாங்க போகிறேன் Narada, we really miss you for all the service that you have done to the mankind from 92.7 Big Affair.